ரிபுகீதை முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அகண்டாத்ம ஞான மகிமை உரைக்கும் அத்தியாயம் இங்கிதுவென்றொரு பொருளும் என்றும் இல்லை யாவையுமே ஆத்மாவுக்கு பின்னமான பங்கமுரா பரபிரம்ம ஸ்வரூபம் என்றும் பரவிய அப்பரபிரம்மம் நாமே என்றும் துங்கமுறும் அகண்டாத்ம ஞானம் தன்னை துகளறவே நிதாக நினக்கிண்ணம் சொல்வா மங்களமாம் பொருளிதனை மகிழ்ந்து கேட்போர் மறித்திந்த பவக்கடலில் மூழ்கார் என்றும் அகமெனும் இப்பதத்தினுடைய இலட்சியார்த்தம் ஆகும் நமதுருவான ஆத்மாதானே புகழலுறும் பிரம்மபத லட்சியார்த்த பொருளான பரபிரம்ம சொரூபமாகும் விகலமுறா ஆத்மபர ஐக்கியம் தானே விளம்புமகம் பிரம்மாஸ்மி ஆதியான அகில மகாவாக்கும் தாத்பரியத்தோடே அறிவிக்கும் கண்டார்த்தமாகும் மைந்தாம் ஆதலினால் அதி திருடமாய் ஐயம் இன்றி அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் என்று வண்ணம் பேதமுரா உறுதியினை பெறுதல் தானே பின்னமிலா கண்டாத்ம ஞானமாகும் ஏதமிழிவ கண்டாத்ம ஞானத்துக்கிங்கு இணையான ஞானந்தான் எங்கும் இல்லை மாதவ இவ்வகண்டாத்ம ஞானம் பெற்றோர் மறித்தென்றும் பிறவியுறார் மகேஷனானை அகம் பிரம்மம் என்றுரமாம் ஆத்ம ஞானம் ஆக்கை முதல் அகமென்னும் மயக்கம் தீர்க்கும் அகம் பிரம்மம் என்றுரமாம் ஆத்ம ஜானம் அகண்ட பரிபூரணமாம் பிரம்மமாக்கும் அகம் பிரம்மம் என்றுரமாம் ஆத்ம ஜானம் அனந்த விதாரந்தையெல்லாம் கதம் செய்விக்கும் அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அகண்டபரமானந்தம் அளிக்குமன்றே அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அலைவுற்ற சித்தத்தின் தியாகம் ஆகும் அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அலைவற்ற மனோநாச வடிவமாகும் அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அநாதிபவ பந்தமெல்லாம் தொலைப்பதாகும் அகம் பிரம்மம் வென்றுரமாமாத்ம ஜானம் அகண்ட பரமோக்ஷத்தை அளிப்பதாமே அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அத்தியந்த உத்தமமாம் யோகமாகும் அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அழுக்கற்ற ஸ்வயம் ஜோதி ஸ்வபாவமாகும் அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அஜான இருளையெல்லாம் அழிப்பதாகும் அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அநேகவித பீதியெல்லாம் ஒழிப்பதாமே அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அநேக மகா பாவமெல்லாம் அழிப்பதாகும் அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அனந்தவித அறத்துக்கும் அதீதமாகும் அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அதிசயமா மங்களமே அளிப்பதாகும் அகம் பிரம்மம் என்றுரமாத்ம ஜானம் அநேகவித அமங்கலமும் தொலைப்பதாமே அகம் பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் திருடமாம் விவேகத்தால் ஜனிப்பதாகும் அகம் பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் ஆசிரியன் கருணையினால் கிடைப்பதாகும் அகம் பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் அனவரதம் பழக்கத்தால் உறப்பதாகும் அகம்பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் அகண்ட சிவன் கருணையினால் நிலைப்பதாமே அகம்பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் அபியாசம் செய்ய செய்யவே அழுத்தமாகும் அகம்பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் அபியாசம் செய்ய செய்யவே சுகம் செய்விக்கும் அகம் பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் அபியாசம் செய்ய செய்யவே துன்பம் தீர்க்கும் அகம் பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் அபியாசம் செய்ய செய்யவே சகஜமாமே அகம் பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் அபியாசம் செய்ய செய்யவே விகல்பம் நீக்கும் அகம் பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் அபியாசம் செய்ய செய்யவே களங்கம் தீர்க்கும் அகம் பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் அபியாசம் செய்ய செய்யவே அச்சலமாகும் அகம் பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் அபியாசம் செய்ய செய்யவே சமாதியாமே அகம் பிரம்மம் என்றுணரும் ஆத்ம ஜானம் அனவரதாபியாசிக்கே உரமாய் நிற்கும் அகம் பிரம்மம் என்றுரமாம் ஆத்ம ஜானம் அத்தியாசம் அனைத்தையுமே நாசம் செய்யும் அகம் பிரம்மம் என்றுரமாம் ஆத்ம ஜானம் அசஞ்சலமாம் சித்தஜயம் தருவதாகும் அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அயலில கண்டாகார ஸ்வபாவமாமே அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அகங்களெல்லாம் தவிர்ந்தோர்க்கே எளிதாயெய்தோம் அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அறங்களெல்லாம் குவிந்தோர்க்கே இனிதாய் தோன்றும் அகம் பிரம்மம் என்றுரமாமாத்ம ஜானம் அதிசயமாம் பொருளையெல்லாம் அதிசயிக்கும் அகம் பிரம்மம் என்றுரமாம் ஆத்ம ஜானம் அகண்ட சிவநாதி அனுபூதி யாமே கற்பிதமாய் ஆத்மாவில் காண்பதெல்லாம் களங்கமில்லா அதிஷ்டான ஆத்மாவன்றே அற்பமும் அவ்வாத்மாவு கயலே இல்லை அகண்ட பரிபூரண அவ்வாத்மாவானான் தற்பத லட்சியமான பிரம்மன் என்றே தானுணரும் அகண்டாத்ம ஞானத்துக்கிங்கு ஒப்பதுவாம் ஒன்றுமில்லை மற்றதற்கிங்கு ஒப்பானதவ்வாத்ம ஜானம் தானே அகம் பிரம்மம் பிரம்மம் அகம் எல்லாம் என்று அதிதிடமாய கண்டாத்ம ஞானத்துக்கு தகும் பயனவ் கண்டாத்ம ஸ்வரூபமான அன்றி தகும் பயன் மற்றொன்றும் ஆகா புகழ்ந்திடமே அகண்டாத்ம ஞானம் தன்னின் பூரணமாம் மகிமதனை புகழ்வதற்கு ஜகந்த நிலம் மகேஷனால் யாவர் வல்லோர் சர்வஜன் அவனை அல்லாதாரும் உண்டோ அகம் பிரம்மம் என்றுரமாய் விஸ்வாசத்தோடு அறிவுற்ற கண்டாத்ம ஞானத்துக்கு ஜகந்தனிலே ஜனித்ததிலும் ஒப்பொன்றில்லை ஜனித்தினி மேல் வருவதிலும் ஒப்பொன்றில்லை அகம் பிரம்மம் என்றுரமாய் நிச்சயித்தோர்க்கு அவ்வுரமானிச்சயமே அனந்த கோட்டி அகந்தவனர் தீர்த்தமொடு ஞானம் சேவை மற்றவையும் இதிலனவும் மயக்கமில்லை அகம் பிரம்மம் நிச்சயமே தேவ பூஜை அகம் பிரம்ம நிச்சயமே தெய்வ தியானம் அகம் பிரம்ம நிச்சயமே ஜப தபங்கள் அகம் பிரம்ம நிச்சயமே அறங்கள் யாவும் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட தியானம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட யோகம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட ஜானம் அகம் பிரம்ம நிச்சயமே அகண்ட மோக்ஷம் அலைமனதின் சலனத்தால் சாட்சாத்தாக அகண்டாத்ம அனுபூதி அணுகாதாகில் சலமனதின் விகல்பமெல்லாம் தீரு மட்டும் சர்வாத்ம பாவனையே செய்ய வேண்டும் உலைமனது பாவனையை செய்வதற்கு உதவாமல் பலவிதமா சலிக்குமாகில் சலனமுறா கண்டாத்ம விஷயமான சப்தத்தை வசனத்தால் உரைக்கலாமே வசனத்தால் சப்தத்தை உரைப்பதற்கோர் வருத்தமில்லையாதலினால் அசத்தரெல்லாம் நிஜ வடிவின் பாவனையின் மனது நின்று நிச்சலமாய் அனுபூதி நிலைக்கு மட்டும் பிஷகரவே சர்வமுமே பிரம்மம் என்றும் பிரம்மமதே நான் என்றும் நானதென்றும் அச்சலமதாமகண்டாத்ம ஸ்வரூபம் தன்னை அறிவிக்கும் சத்தத்தை உரைக்க வேண்டும் சாஸ்வத அனுபூதி அன்றி வாக்கால் சர்வமுமே பிரம்மென சாற்றினாலும் மாசரவே அயமேதேங்கோடி செய்த அறம ஓர் நிமிடத்தில் அடையலாமே மாசரவே அகம் பிரம்மம் என்று உரைத்தால் மகாமேருதான பலம் மறுவலாமே நேசமுடன் பிரம்மமகம் என்றூரைத்தால் நிறைந்த புவி தான பல நேரலாமே பிரம்மமகம் மகம் பிரம்மம் என்று வண்ணம் பிரியாத நிச்சயமோடிருப்பதற்கு சர்வவித உலகத்தும் சாரப்பட்ட சகல பொருள் தானமும் ஓரிடே அன்று பிரம்மமகம் மகம் பிரம்மம் என்றிவ்வண்ணம் பிரியாத பாவனையோடிருப்பதற்கிங்கு ஒரு சுகமும் ஒரு காலும் ஈடே அன்று அங்கொன்றிய அச்சுகத்துக்கு சுகமே ஈடாம் சர்வமுமே பிரம்மென்றும் அது நான் என்றும் சந்ததனானதுவென்றும் நிச்சயித்தோ உரமருவி இருப்பவர் கோடியாடும் உத்தமமாம் தீர்த்தமில்லை ஸ்நானம் இல்லை தர்மமில்லை கர்மமில்லை பக்தி இல்லை தனக்கையலாய் செய்யும் செயலோர் அணுவும் இல்லை பிரம்மெலாம் என்றுரமாமதித்தீருக்கும் பெருமையினும் பின்னவையும் அதிகம் உண்டோ ஆதனினால் கனவிலுமே பிரம்மத்துக்கிங்கு அந்நியமாயணுவேனும் உள்ளதென்னும் பேதமுறும் புத்தியினை தூரத் தள்ளி பிரம்மமெல்லாம் அதுவே நானானதென்றே சாதகமாம் உறுதியினை திருடப்படுத்தி சந்ததமும் பாவித்து சலனம் இன்றி ஆதிமுடி ஒன்றுமில்லாத கண்டாகார அனுபூதி அடைந்தந்த மயமேயாவாய் அகமென்றும் நித்திய பர பிரம்மமானோன் அகமென்றும் சுத்த பர பிரம்மமானோன் அகமென்றும் புத்த பர பிரம்மமானோன் அகமென்றும் முக்த பர பிரம்மமானோன் அகமென்றும் அச்சல பர பிரம்மமானோன் அகமென்றும் அசங்க பர பிரம்மமானோன் அகமென்றும் அக்கண்ட பரமானோன் என்றே அனவரதம் பாவித்தம் மயமே யாவாய் அகமென்றும் சன்மயமாம் பிரம்மமானோன் அகமென்றும் சாஸ்வத பிரம்மமானோன் அகமென்றும் சின்மயமாம் பிரம்மமானோன் அகமென்றும் சிதாகார பிரம்மமானோன் அகமென்றும் நிர்மலமாம் பிரம்மமானோன் அகமென்றும் நிராகார பிரம்மமானோன் அகமென்றும் கண்டபரமானோன் என்றே அனவரதம் பாவித்தம் மயமே யாவாய் சகலபரிபூரணமாம் பிரம்மனானே சங்கல்ப விகல்பமுரா பிரம்மனானே துகளணுவும் தொடராத பிரம்மனானே துவைதமிலா தூய பர பிரம்மனானே நிகரில் சிதாகாஷ பர பிரம்மனானே நிரந்தரமாய் நிறைந்த பர பிரம்மனானே அகமருவாமகண்ட பர பிரம்மம் நான் என்று அனவரதம் பாவித்தம் மயமேயாவாய் சத்திய சித் சித்சுககணமாம் பிரம்மனானே சலனமுராசாந்த பர பிரம்மனானே நித்திய நிர்குணமான பிரம்மனானே நிரதிசயானந்த பர பிரம்மனானே பர தத்துவமாம் பிரம்மனானே சுதசித்தமான பர பிரம்மனானே அத்வைதா கண்ட பர பிரம்மம் நான் என்று அனவரதம் பாவித்தம் மயமேயாவாய் சமமதுவாம் பரபிரம்மம் ஆனோன் நானே சங்கமிலா பரபிரம்மம் ஆனோன் நானே மமதையுரா பரபிரம்மம் ஆனோன் நானே மகத்தான பரபிரம்மம் ஆனோன் நானே விமலமதாம் பரபிரம்மம் ஆனோன் நானே விகாரமுரா பரபிரம்மம் ஆனோன் நானே அமலமதாம் பரபிரம்மம் ஆனோன் நான் என்ற அனவரதம் பாவித்தம் மயமேயாவாய் விநாசமுரா பரபிரம்மம் ஆனோன் நானே விபுவான பரபிரம்மம் ஆனோன் நானே சனாதனமாம் பரபிரம்மம் ஆனோன் நானே சத்தான பரபிரம்மம் ஆனோன் நானே அனாதியிலா பரபிரம்மம் ஆனோன் நானே மாயையிலா பரபிரம்மம் ஆனோன் நானே அனாமயமாம் பரபிரம்மம் ஆனோன் நான் என்று அனவரதம் பாவித்தம் மயமேயாவாய் சின்மாத்திரமான பரபிரம்மம் அல்லால் ஜீவநிலை ஈசநிலை ஜகத்துமில்லை சன்மாத்திரமான பரபிரம்மம் தானே சந்ததவும் தான் தானாய் தனித்த வஸ்து நன்மாத்திரமான பரபிரம்மம் கீதே நானனவே நன்றாக நிச்சயித்து தன்மாத்திரமான பரபிரம்மம் தானாய் தனித்தனவும் தளர்வென்றே சுக்கே தெருப்பாய் சர்வமுமே ஆத்மாவுக்கு அபின்னமான சத்திய சித் சுககனமாம் பிரம்மம் என்றும் இருமையிலா பிரம்மம் நானே என்றும் யான் அந்த பரபிரம்மம் தானே என்றும் ஒருமை தரும் பாவனையே செய்வதாலே உள்ளத்தின் விகல்பமெல்லாம் ஒருங்கே தள்ளி நிர்மலமாம கண்டாத்ம போதம் பெற்று நீ நீயாய் சுக்கே தெருப்பாய் அகில பரிபூரணமாம் என்னிடத்தில் அயலனவே கல்பிதமாம் உபாதியெல்லாம் திகழ்வுறவே விசாரிக்கில் எனக்கு வேறாய் திலமளவும் இலையெனவே தீ பண்ணி இகழ்வரவே மிஞ்சிய நான் பிரம்மம் என்றே இருமகிலா கண்டாத்ம போதம் பெற்றோர் சுககனமாம் பரபிரம்ம வடிவேயாவர் சொல்லியது சத்தியமே சங்கை இல்லை இந்த விதம் யாவருமே உயும் வண்ணம் இணையற்ற கண்டாத்ம ஞானம் தன்னில் அந்தமிலா மகிமிதனை அக்கண்ட ஈசன் அருளிய வாணிதாக நின கருளி செய்தோம் தொந்தமெல்லாம் தொலைப்பதுவாம் இவ்வர்த்தத்தை துகளற்ற மனதுடனே தொடர்ந்து கேட்போர் பந்தமர கண்டாத்ம போதம் பெற்று பங்கமிலா பரபிரம்ம வடிவாய் நிற்பர் துரகமதன் கூடனவே வெறும் பொய்யான முதற் சுற்று சுகத்து செய்மேவே கர்ம முதல் செய்வதனால் வீணாய் காலம் கழியாமல் மறைபுடி என் கருத்தை ஓர்ந்து சவணமே முதலியதால கண்டமான சிவ வடிவை உணர்பவரே முக்தர் என்று நிர்மலமாய் முனிவன் நிதாகனுக்கு நிமலாத்ம ஞானத்தை நிகழ்த்தினானால் இயல்பிலாத உபாதிகள் யாவையும் இல்லை இல்லை என்று விதனே திசை அயலில் ஆத்ம பறைக்கமறிந்திடும் ஆத்ம ஞானமடைந்தபரென்றுமே பயமிலா பரமாத்மஸ்வரூபமாய் பங்கமின்றி இருப்பரன சொலன் மயலினானந்த தாண்டவமாடனம் கண்டஸ்வரூபமே மயலிலானந்த தாண்டவமாடனம் கண்டஸ்வரூபமே நம் மாசிலீசன் அகண்டஸ்வரூபமே முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முற்றிற்று அருணாச்சலம்